தெய்வத்திட்ட போறதுன்னு தெரியலையே ஒவ்வொருத்தரும் ஒண்ணுதான் பெருசுக்கிறாங்களே சமயவாதிகள் தத்த மதங்களே அமைவதாக அரற்றி மலைந்தனர் எனக்கு ஒண்ணுமே வழங்கலையே சுவாமி இப்படி எல்லாம் இருந்த என்னை உன்னுடைய நெறி காட்டி உன்னுடைய அருள் காட்டி இப்படி எல்லாம் செய்தாய் என்றெல்லாம் சொல்றேன் அதனால இப்படி அந்த அமைப்புல எங்க வந்தது ஆமா குற்றாலத்து குறி குறினங்க சிவலிங்க திருமேனியா இருந்தேன்னு சொல்றோம் அந்தமில் பெருமையாடல் ஒரு கரந்து சுந்தர வேடத்து ஒரு முதல் உருவு கொண்டு இந்திர ஞானம் போல வந்தருளி எவ்வொரு தன்மையும் தன்மையில் படுத்து பெருமான் எல்லாவற்றையும் கடந்து நிற்கின்ற பெருமான் இந்த ஆன்மாக்கள் உய்வதற்காக அவ்வப்பொழுது ஒவ்வொரு திருமீனி கொண்டு வந்து அந்தந்த ஆன்மாக்களுக்கு அருளுகிறான் அல்லவா அப்படி அருளுகின்ற பொழுது எவ்வவர் தன்மையும் தன்மை ஏற்படுத்து எவ்வவர் தன்மையும் தன்மை ஏற்படுத்தினர் அப்ப எந்த ஆன்மாக்கள் அருள் செய்ய வருகிறாரோ அந்த ஆன்மாக்களுடைய துன்பத்தை தன் துன்பமாக எடுத்துக்கணும் இப்ப ஒரு அம்மா திருச்சிராப்பள்ளிக்கு வந்த அம்மா என் மக பத்தாவது மாசம் பிரசவ நேரம் நான் போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு வர்றா வரும்போது காவேரி பெருக்கெடுத்துச்சு காவேரி வச்ச உடனே அப்ப அந்த தாய்க்கு என்ன நோக்கம் என் பொண்ணு கஷ்டமா இருக்கே பத்தாவது மாசமாச்சு பிரசவம் ஆயிடுமே நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்றாரு இங்கே இந்த பொண்ணுக்கு எல்லாம் வந்து எத்தனை பேர் அடுத்த பாப்பா அடுத்த வீட்டுல வந்துட்டாங்க அடுத்த வீட்டுல வந்துட்டாங்க எங்க அம்மா வல்லையே எங்க அம்மா வல்ல என்னாச்சோ தெரியலையே சொல்லும் போது பெருமானி தாயும் ஆனவனாக ஏன்னா இந்த நேரத்துல எப்படி வரணும் அந்த பெண் மனைவின்னா பெத்த தாயா வந்து ஏம்மா நானும் முன்னே பட்டு வந்தேன் தட்டுல தண்ணி வந்துட்டுமா அது கிடக்குது போன வந்துட்டு ஏற்றி வந்து இப்படி வந்துட்டேன் பிரசவமா வச்சாமா எங்கடா எங்கம்மா ராஜா எங்க படுத்திருக்கிறான் அப்படின்னு கேட்டாதான் அந்த பொண்ணுக்கு நல்லா இருக்கும் எவ்வளவு தன்மையும் தன்மையிற்படுத்து இந்த அகில உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களுக்கும் ஒவ்வொரு பேருக்கும் ஒரு விதமான வேட்கை ஒவ்வொரு விதமான நன்மை இருக்கு அத்தனைக்கும் இவன் தான் தான் போயிருந்து இதுக்கு தாயா இருந்து அதுக்கு இதா இருந்து இப்படிலாம் செஞ்சியப்பா இப்படி தன் வயிற்படுத்து தானே ஆகிய தயாபரன் எம்மிரை இப்படியாக இருக்கிற தயாபரன் தயக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவன் என்னுடைய தலைவன் சந்திர தீபத்து சாத்திரன் ஆகி அந்தரத்தெடிந்து வந்து அழகமறு பாலையுள் சுந்தர தன்மையோடு துளைந்திருந்தருளியும் சந்திர தீபத்து சாத்திரனாகி இந்த உலகத்துல வந்து சாத்திரனாகி நல்ல ஞானங்களை வழங்குகின்ற குருவாக வந்திருந்து அந்த தெளிந்து வந்து அழகமறு பாலையுள் இந்த இடத்துல பெற்ற வெளியில சுந்தர தன்மையோடு துதைந்திருந்த அருளியும் மனமகிழ்ச்சியோடு கூட வந்து பொருந்தியிருந்தான் அப்படிப்பட்ட பெருமான் இதுதான் மற்றவங்களுக்கு செய்யது இனி மூன்றாவது செய்தி என்னன்னு கேட்டா ஐயா சுவாமி நீங்க குதிரை வாங்குவதற்காக வந்த நீங்கள் இந்த திருப்பரம்புரை வந்தீர்கள் ஆமா வந்த நீங்கள் ஏன் இப்படி வந்து ஒன்னே மாதிரி ஞானி ஆனியே அது எனக்கே தெரியும் வந்தேன் கையில பணம் எடுத்துட்டு வந்தேன் அப்படி வரும்போது அப்படி இப்படி திருப்பரம்புரை வந்தவன் இப்படி ஏதோ பார்த்தேன் பார்த்தவொடனே என் அறியாம ஈர்த்தன்மை ஆட்கொண்ட எந்தை பெருமானி எனக்கு காலை மேல பாகல இங்கதான் என்னை ஈர்த்துது போனேன் போனா அங்க போய் உட்காந்தோம்னா அடா குருந்த மரம் கீழே அப்படியே நீங்க மாசம் மாசமாச்சு உங்களுக்கு தெரியும் செந்தடல் பூரை திரு காட்டி அரே சொற்கச்சுவேன்னு பழுத்த பழமா யாரோ ஒரு ஞான பழம் இருக்கு அடே அது பக்கத்துல என்ன பெருந்தூரை ஊரை கோயிலும் காட்டி ஆமா இந்த இவர் எதுக்காக வந்து உட்கார்ந்து இருக்கிறார் அந்தனம் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் குருநாதனா வந்து உபதேசிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறேன் பள்ளி எழுந்த அப்படி வந்து எங்களுடைய பெருமான் ஆட்கொண்டானே அப்படி ஆட்கொண்ட போது அந்த பெருமான் எப்படி இருந்தாருங்கிறத சொல்லுங்களேன் அப்படின்னார் அதுவா அது சொன்னா இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் இல்ல அத அடுத்த மாசம் வச்சுக்கலாம்னா இப்ப வைக்கணும் இல்ல போன முடிச்சிடணும் இப்ப இதை விட்டு தாண்டோம்னா எப்படி முடிக்கணும் கடைசி வரை முடிச்சிடணும் இல்லப்பா பதினொன்னு அஞ்சு பதினொன்னு முப்பத்தஞ்சு எல்லாம் இருக்குல்ல பன்னெண்டு மணி தான் இருக்காங்கிறாங்க என்ன பண்றது பன்னெண்டு மணிக்கு போய் பார்த்துடுவோமா அம்மா பார்க்கற விட வேற யார பார்ப்போம் பாப்போம் பார்ப்போம் ஆற்றல் அது கூடை மறு திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் அப்படியே எங்கள் குருநாதன் அமர்ந்திருந்தான் ஆற்றல் அது உடை ஒரு பக்கம் அவனுடைய ஆற்றல் விளங்குகிறது இன்னொரு பக்கம் அவனுடைய அழகு விளங்குது ஒரு பக்கம் பார்த்தா அழகு பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது என்னை ஈர்த்து ஆட்கொண்டதை பார்த்தோம்னா அந்த ஆற்றல் தெரியுது ஒரு பக்கம் ஆற்றலும் இன்னொரு பக்கம் அழகு ரெண்டும் சேர்ந்து இருந்தது என்னுடைய பெரும் ஆற்றல் அழகமர் அது அழகமர் திருவுரு நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் நீற்று கோடி குருநாதனா இருந்தாரா அதனால என்ன பண்ணியிருந்தார்னா பெருமான் ரொம்ப அருமையா திருநீற்றை குழைத்து அணிந்திருந்தார் வீட்டு கோடி நிமிர்ந்து காட்டியும் அது எப்படி கேட்டா அழகான திருநெற்றி அதுல அந்த மூன்று அமைப்புல அந்த அந்த திருநீரை அணிந்திருந்தார் ஒன்றுக்கு ஒன்று நல்ல இடைவெளி நல்ல அந்த அழகான அந்த கைவரல் அப்படியே எடுத்து அப்படியே அந்த கடைசி வரை போயிருந்தது பார்த்தா அந்த நீற்று காட்சியை இன்னும் பார்க்கலாம் இன்னைக்கும் பார்க்கலாம் நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் நீங்க பெருமானி வந்து இந்த மாதிரி குழைத்து திருநீர் அணிந்த கோலத்துல கண்டது இந்த ஒரு இடம் தான் அநேகமா பன்னெண்டு திருமுறையிலேயே கூட இந்த ஒரு இடம் தான் பனிரெண்டு திருமுறையில கூட நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் சில பேர் திருநீர் இருந்த பொழுது இப்படி ரெண்டு பண்ணி எப்படி இருப்பாங்க இந்த இதுக்கு இதுக்கு இடைவெளி இருக்கும் இங்க வந்து இடைவெளியே இருக்காது ரெண்டு ஜேர்ந்து இருக்கும் இதுக்கு மேல ஒரே தூக்கி இப்படி இருக்கும் சனாதனான் இருக்கும் எங்க பெருமான் திருநீர் அப்படி வச்சு அப்படி இட்டது அப்படியே நல்ல ஒன்றை கொண்டு இடைவெளியில் இருந்து நல்ல அந்த மூன்று கீற்று வடிவமாக அப்படி கரைச்சி வரை வச்சுதான் நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஒன்று இப்ப நீங்க எதை வழிபாடு பண்ணிட்டீங்க காப்பி அல்ல அல்ல இப்ப வழிபாடு செய்ததுன்னு கேட்டா பெருமானுடைய திருநெற்றி திருநெற்றி அப்படியே நாம் வழிபாடு செய்யறோம் ஊனம் தன்மை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம்மே ஆரா அருளியும் இங்க இன்னொரு அதிசயம் ஒரு தன்னுடைய குருநாதனுடைய வடிவை நமக்கு காட்டுவது போன்று காட்டிய என்னுடைய மணிவாசகர் இந்த அரசர்களுக்கெல்லாம் பத்து விதமான அங்கம் உண்டான் தசாங்கம்னு பேரு தசாங்கம் தசம்னா பத்து அங்கம்னா உறுப்பு என்னென்னர் ஒரு அந்த காலத்தில் அரசக்கண்ண அவனுக்கென்ற ஒரு மலை அவனுக்கென்ற ஒரு ஆறு அவனுக்கென்ற ஒரு நாடு அவனுக்கென்ற ஒரு முரசு அவனுக்கென்ற ஒரு ஆணை அவனுக்கென்ற ஒரு யானை அவனுக்கென்ற ஒரு குதிரை அவனுக்கென்ற ஒரு கொடி இப்ப இங்க வசனமா சொன்னா கேட்கறது கஷ்டமா இருக்கும் ஒரு சூத்திரத்துல இருக்குது தசாங்கம்னா என்னென்ன மலை நதி நாடு ஊர் பனை தார் தாரணமாலை இவுளி குதிரை கொலைமத மத களிறு கொடி முரசு ஆணை இவையே தசாங்கம் என்பனார் புலவர் சூத்திரம் இந்த பத்து உறுப்பு தசாங்கம்னு பேர் நீங்க திருவாசகத்திலே பின்னால ஒரு தலைப்பு தசாங்கம்னு வேற படிக்க போறீங்க அங்க இந்த பத்து உறுப்பு சொல்லப்படுது ஆனால் அங்க படிக்கும் போது இந்த பத்து வித உறுப்புக்கு அங்கே என்ன வேற்றுமைங்கிறது அங்க பாத்துக்குவோம் இப்ப சொல்ல வேணாம் ஆனா இந்த பத்து உறுப்பு இங்க ஞாபகம் வச்சுங்க அப்ப எங்க பெருமானுடைய கொடி கட்டி பறக்குது என்ன பறக்குதுன்னு கேட்டா நீங்க எல்லாம் வந்து காயத்திலேயோ மற்றதுலயோ கொடி கட்டி துணியில கொடி கட்டி பறப்பீங்க எங்க பெருமானுடைய நெற்றியே கொடி கட்டி பறக்குதியா நீற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் இந்த திருநீற்று கொடி இருக்கு இதுவே பெருமையா விளங்குது எங்க பெருமானுக்கு குருநாதனுக்கு அதே அப்புறம் உங்க பெருமானுக்குன்னு ஒரு ஆறு உண்டாயா உண்டுங்க அது என்ன தெரியுமாறு ஆனந்தம் மே அருளியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம் மே அருளியும் இந்த ஆன்மாக்களுக்கு இருக்கிற குறைபாடுங்கிறதையே முழுமையா நீக்குகிற ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கு பாரு அதுதான் எங்க பெருமானுக்குரிய ஆறு நீங்க இப்ப மற்ற ஆறுகள்லயோ குளத்திலேயோ பைப்பிலேயோ குளிக்கும் போது என்ன கிணத்துலயோ குளிக்கும் போது இந்த உடம்புல இருக்கிற அழுக்க போக்குது இது உயிர்ல இருக்கிற ஊனத்தை போக்கும் அந்த ஊனத்தை போக்குகின்ற ஆனந்தம் தான் எங்க பெருமானுடைய ஆறு குருநாதனுடைய ஆறு ஆனந்தம் அருளியும் மாதில் கூறுடை மாப்பெரும் கருணையன் நாத பெரும்பறை நவின்று கரங்கவும் <coughs> சரி இந்த முரசு முரசு என்னன்னு கேட்டாரு மற்றவங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டா தோல் ஆகப்பட்ட முரசுல வந்து அரிசி தட்டி வந்து முரசு தட்டுவாங்க மிக்க பெருமானுக்கு எல்லா ஒலிகளையும் கடந்த நாதம்னு இருக்கு பாருங்க நாதவிந்து கலாதீனமோ என்று சொல்றமே எல்லா ஒலிகளையும் கடந்த ஓசை ஒலியெல்லாம் கடந்திருக்கிற ஒரு பெரும் நாதம் அந்த நாதம் தான் எங்க குருநாதனுடைய முரசம் அப்போ அந்த முரசுல என்ன கேட்கும் ஓ அந்த ஒளி தான் கேட்கும் அப்போ அந்த நாத ஒளி தான் எங்களுடைய குருநாதனுடைய நாத ஒளி என்றார் ரெண்டு மூன்றாவது பாருங்கள் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும் என்னது எங்க பெருமானுக்குன்னு ஒரு படை உண்டு அது என்ன தெரியுமா கழுக்கடை கழுக்கடை கழுக்கடை என்னன்னு கேட்டா முத்தலை சூளம் அடியில ஒரே ஒரு கோல் அப்படியே மூன்று அதனால ஒரு இதா இருக்கும் அதுதான் முத்தலை சோளம் தான் அதுதான் எங்க பெருமானுடைய கோலம் கை கையில இருக்கிற சூளம் வேற எதுவும் இல்லைன்னா அந்த முத்தலை சூலம் தான் என் குருநாதனுடைய அமைப்பு மூலமாகிய மும்மரமருக்கும் தூயமேனி துழவிரு சோதி காதலனாகி கடுநீர் மாலை ஏறுடைத்தாக எழில் பெற அணிந்தும் அருமை எங்க குருநாதனுக்குன்னு ஒரு மாலை உண்டு என்ன மாலையினர் நீங்க வேற எங்கேயுமே பெருமானுக்கு மாலைன்னா கொன்றை மாலை தான் சொல்லுவாங்க எங்கேயுமே கொன்றை மாலை தான் சொல்லுவாங்க ஆனா இந்த இடத்துலதான் குவளை மாலை சொல்ற குவளை மாலை குவளை கண்ணி கூரன் காண்க அது தெரியும் குவளை பூ போல கண்ணினை உடைய உமையம்மை கண்ணு ஆனா குவளை மாலையே பெருமான் அணிந்திருப்பான்ங்கிறது இங்கதான் சொன்ன அது எப்படி இருக்குமா அது ரொம்ப அருமையா ஒரு நான்கு வழியில சொல்லுகிறார் எப்படி பாருங்க காதலன் ஆகி காதலன்னா என் மீது மிகுந்த அன்புடையவனாக தோன்றுகிறான் பார்க்கும்போது குருநாதன் முகத்தை பார்த்தாலே அப்பா இது வரைக்கும் வராம இவ்வளவு நாள் தள்ளு நான் உனக்காகலப்பா முன்னே வந்திருக்கிறேன் என்று சொல்லி ரொம்ப அன்பு ததும்புகின்ற முகமா இருக்குதான் காதலன் ஆகி கழுநீர் மாலை செங்கழு நீர் மாலை ஏழுடைத்தாக தூயமேனி சுடர்விடு சோதி காதலனாயிக்கடி நீர் மாலை ஏழுடைத்தாக எழில் பெற அணிந்தும் ரொம்ப அருமையான நீண்ட மாலை சிவப்பான திருமேனி நல்ல ஆள் உயர்ந்த நல்ல ஆறு அடி ஆறரை அடி இருக்கிற உயரமாக இருக்கிற திருமேனி அந்த மெனியில இப்படி அமர்ந்திருக்கின்ற பொழுது இந்த மாலை போட்டு அப்படின்னு கேட்டா அடாடாடா இந்த மார்பில இந்த மாலை தான் பொருத்தம் என்று சொல்ற மாதிரி இந்த மாலைக்கு இந்த ஆள் தான் பொருத்தம் இப்ப சில சட்டை போட்டு தீபாவளிக்கு எல்லாம் சட்டை போட்டு போனா எல்லாருமே நம்ம வந்து மகிழ்ச்சி படுத்துறாங்க ஏய் அப்ப அரகை சட்டை தச்ச உனக்கு அரகைக்கு தகுதி இல்லையே சிலது அரக்கை தான் பொருந்தும் புள்ள ஹேண்டு போட்டுன்னு வச்சுங்க நீ என்னப்பா கத்திரிக்காய் கால் கை மாச்சமா இருக்கிற ஒரே புள்ள ஹேண்டு போட்டுட்டு இருக்க நீ ஒண்ணு அப்படின்றாங்க சில பேருக்கு தான் புல்லாண்டல் நல்லா இருக்கும் ஆட்டாண்டல் நல்லா இருக்கும் வெறும் பனியன் போட்டாலும் நல்லா இருக்கும் அதுவும் இல்லாம ஒரு துண்டை போட்டாலும் எந்த திரும்பியும் நல்லா இருக்கும் கொடுத்து வச்சவங்கன்னு அர்த்தம் <laughs> எது போட்டாலும் சைக்கிளே இருக்க வச்சுங்க அவ்வளவுதான் அர்த்தம் அது போல எங்க குருநாதனுடைய திரும்பி அந்த கழுத்துல அந்த கருநீர் மாலை போட்டதை பார்த்தா அடாதான் குருநாதனுடைய அந்த மார்பை பாக்குறதா அல்லது மாலையை பாக்குறதா அவ்வளவு அழகா இருக்குன்னா அப்படின்னு ஒரு காலத்துல கழுத்துல மாலை முழுதும் போட்டுட்டு பேசினவர் பாரியார் தான் மற்றவங்க எல்லாம் கழட்டி அல்லது போடும்போதே அப்படியே ஏன்னா சட்டையில பட்டா சாயம் ஒட்டிக்கணும்னு அது தெரியுமா உங்களுக்கு சில மாலை போட்டிங்கன்னா நீங்க அவங்கள விட்டுட்டிங்கன்னா போட்டிங்கன்னா அப்புறம் இங்கே மாலையாகவே இருக்கும் சட்டையில அதனால ரொம்ப எதிரதா காக்க அறிவினா இருக்குல்ல அதிர வருவதர் நோய் திருக்குறள் படித்தவன் அதனால அப்படி போடும்போதே அப்படி அவர் தான் அருமையா போட்டுக்கிட்டு இல்லை கைத்தாளம் நீரைகனி பிடிச்சா நாலு மணி நேரம் பேசி ஞானியார் சுவாமிகள் அதுக்கப்புறம் வாரியார் சுவாமிகள் ரெண்டு பேர் தான் நாலு மணி நேரம் பேசணுங்க ஆமாம் ஞானியார் சுவாமிகள் இருந்ததனே இருந்தபடி இருந்து காட்டி பேசுவார் இவர் எழுந்து எல்லாம் எல்லாம் அடைய கடற்கஜானா வரணும் வரணுங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் போய் இப்ப மாலை போட்டுக்கொண்டே பேசுறவர்கள் யாரும் இல்லை என்ன நாலு மணி நேரம் திருவானைக்காவல்ல பஞ்சப்பிரகாரத்துல நடந்து கூட பேசியிருக்கார் பெருமான் திருமேனி போயிட்டே இருக்கும் பின்னால பேசிட்டு இருக்க அப்படி ஒரு காலம் எல்லாம் கூட திருவானைக்காவல் பஞ்சப்பிரகாரத்துல அப்படி இருந்ததுல நாலு மணி நேரங்கள் ரொம்ப சகஜமா போச்சு நாலு மணி நேரம் ரொம்ப சர்வசாதாரணமா இருந்தது அப்படி வேற அது மாதிரி ஆறு மணி நேரம் அப்படி முருகா ஆனா என்னுடைய குருநாதனுடைய கழுத்துல ரொம்ப அருமையாக அந்த ஏருடைத்தாக எழில் பெற அணிந்தும் அரியோடு பிரமர்க்கு அளவறியாதவன் பரிமாவின் நிதை பயின்ற வண்ணமும் எல்லாருக்கும் குதிரை ஒண்ணுதான் எங்க குருநாதனுக்கு அந்த நரிகள் எல்லாம் குதிரையாக்கினார் பாருங்க அத்தனை குதிரையும் எங்க குருநாதன் குதிரை தான் அதுல ஏறி உட்கார்ந்தாருன்னா வேற எவனும் ஏறி உட்கார்ந்து தெரியாது சில கோயில பாருங்க மதுரை வீர சாமின்னு போட்டு அப்படி போட்டு வச்சுன்னு சொன்ன அப்படி இருக்கும் பார்த்தா தெரியலவா உண்மையிலேயே ஒரு ஆள் அந்த மாதிரி இருந்தா நமக்கு அது மாதிரி ஆள் இருப்பாங்களாம் கூட சந்தேகமா இருக்கும் அந்த குதிரையும் அந்த தோற்றமும் அந்த உடம்பினுடைய மீனியும் அந்த நீச அப்படி அப்படி வந்து இருக்கிறது பார்த்தா இருக்கும் அது மாதிரி இங்க பெருமான் ரொம்ப அருமையான அந்த குதிரை மீது இருந்த தோற்றம் இருக்குதே அது இன்னைக்கும் பார்க்கலாம் அந்த குதிரை தான் எங்களுடைய பெருமானுடைய குதிரை மீண்டு வாரா வழியருள் புரிவன் பாண்டினாலே பழம்பதியாகவும் எங்க பெருமானுக்குன்னு ஒரு நாடு இருக்குமான அது எது நாடு பாண்டி நாடுதான் அவர் தோன்றியது பாண்டி நாடு அவரை ஆட்கொண்ட இட திருப்பெருந்துறை பாண்டி நாடு உத்தரகோசமங்கை பாண்டி நாடு குதிரையெல்லாம் கொண்டு வந்து செலுத்தி மோட்டம் பயணி எல்லாம் செய்ததெல்லாம் பாண்டி நாடு அதனால எங்க பெருமான் இருக்கிறது என்னன்னு கேட்டா பாண்டி நாடே பழம்பதியாகவும் அதனால இன்றைக்கு தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாருடைய சிவன் என்று திருவாச வாக்கு தான் அது அதனால ரொம்ப அருமையாக இதெல்லாம் நம்ம திருநெல்வேலியில் நம்ம தம்பி கூட சொன்னாங்க எல்லாம் நாங்கள் போன அந்த மாநாடு நடந்த போதுன்னு ஒரு பத்து நாட்கள் ரெவண்டு திருவம்பாவை சரிங்களா மாலையில காலையில கண்டல் அப்படியாக ஒரு பத்து நாள் போய் தங்கியிருந்தோம் அந்த நடராஜாவுக்கு எல்லாம் செஞ்சுட்டு முடிச்சுட்டு நல்ல நடராஜா முன்னாலதான் அவங்க வைப்பாங்க இனிமே கூட்டம் கோவில்ல நடராஜாவுக்கு முன்னாலதான் கூட்டமே வைப்பாங்க எப்பவுமே பழகாது நடராஜா முன்னால அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் முடிஞ்ச உடனே ரொம்ப அந்த சில அந்த இந்த சிவ ஒளிகள் ரொம்ப அருமையா எடுப்பாங்க அது வெளிக்க உரிய சில சிவ ஒளிகள் அதெல்லாம் செஞ்சுட்டு கரை நிறைவாக அந்த சிவாச்சாரியார் அந்த தீபம் எடுப்பார் எடுத்து நடராஜாவுடைய காட்டுகின்ற பொழுது இப்ப எல்லாரும் நீங்க தான் கேட்டுப்பீங்க தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அது வேற ரொம்ப அருமையை சொல்லுவோம் நல்ல அந்த சிவாச்சாரியாரும் நடராஜாவுக்கு அந்த தீபாரதனைய இவங்க சொல்ல சொல்ல தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் என்று திருவடி வரைக்கும் வந்துட்டு இவங்க சத்தமா தில்லையம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அது அப்படி அருமையாக அந்த ஒளி வேற எங்கேயுமே கிடையாது இந்த ரெண்டு சொல்லையும் விடாமல் மந்திரம் போல உச்சரித்து அதற்கு ஏற்ப சிவாச்சாரியாரும் உடம்பிலிருந்து அந்த தீபத்தை காட்டுவது இருக்குதே யாண்டும் இல்லை யாண்டும் ரொம்ப அருமை அது அந்த திருநெல்வேலிக்கே உரிய அமைப்பு பாண்டினாரே பழம்பதியாகவும் அதனால பெருமானுக்குரிய நாடு எதுன்னாரு பாண்டி நாடே பழம்பதியாகவும் திருப்பாண்டி நாடு பழம்பதியாக இருக்கிறது செய் அடியறை பரம்பரத்து இப்பவன் யாரெல்லாம் வந்து செய்வார்கள் பரம்பரம் பரம்பரம்னா மேலான இடம் வீடு பேரு அந்த வீடு பேர் அருள்கின்ற எங்களுடைய பெருமான் உத்தர கோஷ மங்கையூராகவும் எங்களுக்கு பெருமானுக்குரிய நாடுன்னு சொன்னா ஒரு நாடு பாண்டி நாடு அவர் இருந்திருக்கிற ஊர்னு ஒன்று சொன்னோம்னா எங்களுக்கு உத்தர கோஷ மங்கையினர் உத்தர கோஷம் அங்கையுள்ளாய் என்று சொல்றாரு உத்தர கோஷம் அங்கையுள்ளாய் திருவம்பாவில் இருக்க போட்டியில் இருக்கு திருவம்பாவில் இருக்க என்ன என்ன மன்ன உத்தர கோஷம் அங்கையுள்ளாய் திருப்பெருந்துரை மன்னா ஆடான் ஆடான் ஆடான் திருவம்பு எதியமை கேட்போம் பெருமானி எது எமை பணி கொள்ளுமாறு நீ என்ன பணி சொல்றியோ அதுதான் நான் கேட்பேன் காலாளித்த பணியை தலையாட்டு எது எமை பணி கொடும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் எனக்கு ஒரு சந்தேகம் நீங்க அடுத்த மாதம் சொல்லுங்க ஆண்டவன் தான் உண்ணாது உறங்காது இருந்தாய் போட்டிக்கிறோம்ல அவன் தான் உறங்க மாட்டான்ல அவரை பள்ளி அடிச்சு பாருங்களே அவன் உறங்க மாட்டான்னு சொல்லிவிட்டீங்க சிவ சிவ சரிங்களா உறங்க மாட்டான்னு சொன்னதுக்கு காலையில போய் திருப்பி அடிச்சு பாருங்களேன் தூங்கினா தானே தான் எழுப்பணும் சந்தேகம் சாமி அடுத்த மாசம் சொல்லுங்க நம்முடைய திரதான சுப்பியை நாமே எழுப்புறதுக்காக பாடம் அதெல்லாம் அப்புறம் எம்பெருமான் பள்ளி எழுந்திருளாயின்னு சொல்றது அப்புறம் உபசாரம் தான் இல்லைங்களா அது உண்மை அல்ல அப்படிதான்மா நமக்குள்ள இருக்க நம்ம எழுப்புறது சொன்னா நீ எழுந்தருளாயின்னு சொல்லும் போது அது ஒரு உபசாரம் தான் அப்படி ஆகணும் திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு படிக்கிறோம் பத்து பாட்டு படிக்கிறோம் அவன் தான் அவன் சாப்பிட மாட்டான் தூங்க மாட்டான்னு சொல்றோம் ஆனா எழுந்திரிக்கிறோம் அதுக்கு கருத்தர் எழுதுனாங்க பெரியவங்க பெரியவங்கிறது அவனை எழுப்புவது நோக்கம் என்று அவன் தூங்கினாலவா எழுப்ப தூங்க மாட்டான் பின் என்னது பெருமானி இன்று காலை பொழுதுல நான் வந்துட்டேன் உன்னிடத்துல வந்துட்டேன் அருணன் இந்திரன் திசை அகந்தன் இருள் போய் அகந்தது புதையனின் மலத்திரு முகத்தில் கருணையின் சூரியன் இடையடனையன கரிமலர் மலரமற்று எல்லாம் இருந்தது விடியற் காலம் ஆயிட்டது அதனால ஒவ்வொரு நாளும் பெருமானே உன்னிடத்துல வந்து எதியமைப்பனி கோளும் ஆறது கேட்போம் மின்பால் வந்து நீ சொல்லுகிற பணியை கேட்பதற்காக வந்து நாங்க கேட்கிறோம் ஆகவே உன்னிடம் பணி கேட்டு நாங்கள் செய்ய வந்ததை தவிர உயிரிழப்பு எது எமை பணிகொளும் ஆரது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய் என்று கேட்பதாக கருத்து எழுதினார் ஏன்னா அவன் தூங்காதவன் தூங்கணும் இப்படியெல்லாம் ரொம்ப அருமையாக அதே போல திருவம்பாவிக்கு கருத்து கூட என்னது சரிம்மா எந்தோ பெண்கள் போய் குளிக்கிறாங்க போறாங்க வராங்க அவங்க பாடுறாங்க நீங்க ஏன் பாருங்க அவங்க குளிக்கிறாங்க ஒருத்தர் தூங்குறாங்க ஏண்டி இந்த துணியாடி மானே நீரன்மலை நாளை வந்து உங்களை நானே எழுப்புவன் என்றாலும் நானே போன திதி பகராய் நேற்று சொன்னது எந்த திசையில போச்சு ஆடி காத்துல பறந்துட்டுதா என்று கேட்கிறாங்க அது என்னமோ ஒண்ணு கொண்டு எழுப்புது குடிச்சிட்டு வருது நமக்கு என்ன சாமி நம்ம என்ன அது எழுப்புறது என்ன படுக்கையில இருந்து எழுப்புறதுல ஒண்ணு அதன் வாயிலாக ஒண்ணு எங்க இருந்து எழுதுறதுன்னு ஆணவ மலத்துல கிடந்து அவ்வாறு தூங்கிட்டு விடுகிற மலை இருளுற்று உறங்காமல் இந்த ஆணவமாகிய மலத்து இருள இருந்துச்சு தூங்கிட்டு இருக்காமே மண்ணு பரிபாகர் அருள் செல முழுக வருக என செப்பல் திருவம்பாவை ஆண்டனுடைய அருள்ல முழுகணும்டா தூக்கத்துல முழுகிறது என்னடா பிரயோஜனம் தூக்கத்திலிருந்து எந்திரிச்சு ஆண்டவனுடைய அருள்ல முழுகணுங்கிறத நமக்கெல்லாம் பாடம் ஆனா அதுகளை அது என்ன சொல்லுது அதுக தான் தான் ஒருத்தர் ஒருத்தர் எழுப்பி பாடி போக குளிக்கிறதுக்கு போறான்னு சொல்றது அதுகளுக்கு பாடம் அந்த பாடத்தால் நாம எங்க குளிக்கணும் பெருமானுடைய திருவருளில் குளிக்கணும் என்றெல்லாம் கருத்து சொன்னாங்க இப்படி எல்லாம் இப்படி என் திருவம்பாவை திருப்பாவை எல்லாம் பார்க்கணும் ஆனா திருப்பாவனுடைய நிலை வேறு நம்முடைய நிலைமை வேறு அதை போட்டு ரெண்டையும் குழப்படான்னு முன்னே சொல்லியிருக்கிறேன் அல்லவா அதனால வந்து ஏதோ பிச்சுட்டு போறாங்க கூடாது வேற வழி இல்லை அவ்வளவுதான் அது அவருடைய அந்த அவர் பெரியவர் அந்த அம்மா பெரியவங்க அவ்வளவுதான் அல்லவா ஆனா அது இது ஒண்ணு இல்லை அது இது ஒண்ணு இல்லை அது காரணம் சொல்லியிருக்கேன் ஞாபகம் இருக்கா மாநில மாநிலம் சொல்றேன் காரணம் சொல்லியிருக்கிறேன் திருப்பாவையில முழுமையுமே துயிரெழுப்புதல் தான் குளத்துக்கு போகல தொடக்கத்துல தாம் ஒத்த கொத்த எழுப்பிக்கிறாங்க எழுப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து துவாரக போறாங்க ஏ வாயில் காப்பாளனே எழுந்திராய் என்னடா தூங்குறேன்னாங்க அப்புறம் பார்த்தாங்க யசோதா எழுந்திராய் உன் பையனை எழுத்தணுமா தூங்குறானேம்மா அப்படின்னு அப்புறம் நப்பின்னை கண்ணபிரானோட தூங்குற நப்பின்னை நப்பின்னையே எழுந்திராய் அப்புறம் கண்ணபிரானே எழுந்திராய் யாம் வரும் காரியம் கேட்டு ஆராய்ந்தேனோர் எம்பாவாய் எனவே ஒன்று முதல் முப்பது வரைக்கும் எடுப்பதிலே பொருளாக போயிற்று படிப்படியா தங்களுக்குள்ள எழுப்புதல் வாயில் காப்பால் எழுப்புதல் அடுத்தாற்போல யசோதை எழுப்புதல் நப்பினை எழுப்புதல் கண்ணபிரானை எழுப்புதல் தன்னுடைய காரியத்தை சொல்லிக் கொள்ளுதல் அவ்வளவுதான் குளத்தங்கரைக்கே போகல குளிக்க போ போயல்ல குளிக்க அங்க போயல்ல குளிக்க இல்லை இங்க அப்படி இல்லை ஒன்று முதல் எட்டு வரை உயிரிழப்புகள் ஒன்பதாவது பாட்டில் நமக்கு எதுக்கடி எந்திரிச்ச நேரத்தில் குறிக்கோள் சொல்லல் பத்தாவது பாட்டில் ஆண்டவனை பாடணும்னா உனக்கு தெரிய மாதிரி தெரியாது உனக்கு தெரிய மாதிரி உனக்கு தெரியாதாரு நீ எப்படி போய் நம்ம பாடுறது ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனி பாடும் பரிசு என்னடி பாடுறது ஊரும் தெரியாது பேரும் தெரியாது எப்படி பாடுறது நடிக்கலாம் சார் எங்க நடிக்கிறான் எங்கே நடிக்கிறான் நடிக்க மாட்டேங்கிறான் இந்த கோயில்ல ஒரு பாட்டி இருக்கா அவர்கிட்ட போட்டா தெரியும் ஏன் அவர் ரொம்ப நாளா பணி செய்யறா வாங்கடி போவோம் பத்தாவது பாட்டு கோயில் இருக்க கோயில் பினா பிள்ளைகள் ஏது அவன் ஊர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனிப்பாடும் பரிசு இதெல்லாம் ஆண்டில்லை இங்கதான் இருக்கு அங்க போய் கேட்டா அந்த அம்மா என்ன பதில் சொன்னான் ஏது அவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனை பரிசு கேள்வி சும்மா அடுக்கு இந்த பிள்ளைங்க அது அப்படியே வெத்தலை பாக்கு போட்டு அடக்கிட்டு இது என்ன அம்மா கோயில்ல பணி செய்த எங்களுக்கு அந்த தெரியுமா தெரியாதுடி அந்த பாட்டிலேயே வெளியே இருக்கு இதெல்லாம் லட்சம் இல்ல கோடி இல்ல கோடான கோடி போட்டோட போடும் இந்த மாதிரி பாட்டுலாம் என்ன விட இந்த கேள்வி கேட்டு இந்த பொண்ணுங்க என்ன பதில் சொன்னாங்கம்மா சொன்னா பதில் என்ன பதில் சொன்ன இது இப்படி கேட்டது ஏதவன் ஊர் ஏதவன் பேர் யார் உற்றார் யார் அயலார் ஏதவனைப்ப அஞ்சு கேள்வி நான் இங்க கோயில்ல பணி செய்யறேன் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடியே அப்படி இருக்கும்போது ஏது அவன் ஊர் அதான் விட இருக்கு இவங்க ஏதவன் ஊர் அவன் ஏதவன் ஊர் இப்படி ஒரு பாட்டு இருக்கா எங்கேயாவது இருக்கான்னு கேட்டேன் இருக்கான்னு ஒரே வினாவே விடையாகுது என்ன கேட்கிற கேள்விக்குள்ள இது போய் கேட்கும் போது ஏ பாட்டி ஏதாவது யார் விட்டார் யார் அயலார் அப்படி படிக்கணும் இது பொண்ணு கேட்கும் போது ஏண்டி அவன் பாதாள ஏழுலையும் போனாலும் கூட அவன் பாதம் எங்கடா இருக்குன்னு சொல்ல முடியலங்கிறமே அவன் முடிய கேட்டா எங்கெங்கயோ தாண்டி போனாலும் எல்லா பொருளும் முடிவுங்கிறமே அப்படி இருக்கவனுக்கு ஏது அவன் எந்த ஊர்ல அவனுக்கு ஒரு திருவண்ணாமலைங்கிறதாடி மெட்ராஸுங்கிறதாடி மயிலாடுதுறைங்கிறதாடி இல்லை ஏது அவன் பேர் அவன் எப்படி இருக்கிறான் போ எல்லா பேரை ஒருவால் திருமேனி ஒன்றல்லன் இப்ப நாம என்ன ஆனா ராமசாமி கண்ணன் சுந்தரமூர்த்தின்னு வச்சுக்கிறேன் பொண்ணுன்னா சிவசாமி திலகவதி சிசியானி வச்சுக்கிறேன் ஒரு பக்கம் பொண்ணு ஒரு பக்கம் ஆனா இருக்கிறான் ஏது அவன் பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் உன் ஆணா இருந்தா ஆண் பேர் சொல்லலாம் பெண்ணா இருந்தா பெண் பேர் சொல்லலாம் ரெண்டும் சேர்ந்து நேரி ஏது அவன் பேர் இந்த பாட்டு லட்சம் அல்ல கோடியில் பொருள் யார் உற்றார் யாரையலாறு நீ ஒன்னு வேத முதல் விண்ணோரு மண்ணும் துதித்தாலும் ஓத உளவா ஒரு தோழன் தொண்டருடன் இந்த மண்ணுலகம் மின்னுலகம் இருக்கிறது அத்தனை பேர் எல்லா